بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قصم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين تغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك صوت عذاب إن ربك لبالمرصاد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாவுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லா அந்த அல்லாஹ் சுபானஹுவலா இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் அஹஜ் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் உயிரிலும் மேலாகிய முகம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவகீன்கள் தபாத்தாவகீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மஃபுரத்தை சொரிந்தருள்வானாக புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தப்புவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே ஒரு சமூகத்துடைய முன்னேற்றம் ஒரு குடும்பத்துடைய முன்னேற்றம் ஒரு தனிநபருடைய முன்னேற்றம் எதில் இருக்கிறது உலகமெல்லாம் தடமாறிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் நினைத்ததை தங்களது வாய்களால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் முஸ்லிம்களின் முன்னேற்றம் அரசியலில் தான் என்று ஒரு கூட்டத்தினரும் இன்னொரு கூட்டத்தினர் முஸ்லிம்களின் முன்னேற்றம் ஆயுதங்களில் தான் முஸ்லிம்களின் முன்னேற்றம் தான் முஸ்லிம்களின் முன்னேற்றம் அவர்களுடைய தொழில்களில் தான் என்று கோஷமிடும் இந்த நேரத்திலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகத்துக்கு யாப்பாக இறக்கப்பட்ட ஒரு யாப்பு சொல்லி தருகிறது நீங்கள் எல்லாம் கருதுவதில் முன்னேற்றம் இல்லை நீங்கள் எவைகளை முன்னேற்றத்துக்குரிய காரணிகளாக கருதுகிறீர்களோ அந்த எதிலும் நீங்கள் முன்னேற்றத்தை காண மாட்டீர்கள் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேளுங்கள் என்று அல்லாஹ் தனியொரு சூறாவிலே சூரத்துல் ஃபஜிர் என்ற சூறாவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் நெனியமிக்க சகோதரர்களே இந்த சூரத்துல் ஃபஜிர்லே அல்லாஹ் சத்தியம் செய்கிறார் والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قصم لذي حجر அல்லாஹ் நேரங்கள் மீது சத்தியம் செய்கிறார் முஸ்லீம்களுக்கு ஒவ்வொரு மூச்சும் ஒரு கிலோ தங்கத்தை விட பெறுமதி முஸ்லீம்களுக்கு ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு கிலோ தங்கத்தை விட பெறுமதி இமாம் ஹசாரி ரஹிமஹுல்லா அலுமுத்தீன் என்ற கிதாபிலே நபசும் நபீசுன் ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூச்சில் சொர்க்கம் தயாராகும் அதே மூச்சில் நரகமும் தயாராகும் ஒரு கிலோ தங்கத்தை விட பெறுமதி நமக்கு விளங்கக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ் இந்த சூறாவில் சத்தியம் செய்கிறான் நேரத்தின் மீது சத்தியமாக பஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக ஃபஜிர் நேரம் இந்த சமூகத்துக்கு லேசான நேரம் அல்ல பஜிர் நேரம் தான் இந்த சமூகம் உலகத்தையே வெற்றி கொண்ட நேரம் ஆனால் இன்று நாம் தூங்கும் நேரம் நாம் தூங்கும் நேரம் சகோதரர்களே இந்தியாவை முஸ்லீம்கள் ஆண்ட பொழுது டில்லியுடைய ஆட்சி பகாதர் ஷாவுடைய கையில் இருந்தது கடைசியாக பகாதர் ஷா செங்கோட்டைக்குள் அரண்மனையில் இருந்தார் அந்த நாள் ஆங்கிலேயர்களால் டெல்லி கைப்பற்றப்பட்டது எவ்வளவு நேரம் பெறுமதி என்றால் பகாதர் ஷா கோழையாக மாறினார் முஸ்லிம் சமூகம் கோழையாக மாறியது பகாதர் ஷா நேற்று ஜனாதிபதியாக இருந்தவர் சிறையில் அடைக்கப்பட்டார் காலை நேரம் பஜிர் நேரம் பகாதர் ஷாவை எழுப்பாற்றுவதற்கு ஒரு ஊழியன் வந்தார் வந்து உங்களுடைய காலை சாப்பாடு தயாராக இருக்கிறது என்றார் பகாதர் ஷா கேட்டார் என்னுடைய காலை சாப்பாடா அந்த அக்கறையா என்னோடு நேற்று நான் டில்லியுடைய ஜனாதிபதி இன்று நான் ஜெயிலில் சாப்பாடை வைத்துவிட்டு செல் என்றார் ஊழியனிடம் சாப்பிடுவதற்கு தூக்கி பார்த்தால் அவருடைய ரெண்டு பிள்ளைகளுடைய தலை இருந்தது பிளேட்லே ரெண்டு பிள்ளைகளின் தலை இருந்தது பகாதர் ஷாவுக்கு ஒரு துளி கண்ணீர் கூட கண்ணில் வர முடியாத நிலைமை ஏற்கனவே ஆட்சியை இழந்து அழுது அழுது கண் செவத்திருந்தது பிள்ளைகளின் தலையை பிளேட்லே கண்ட பொழுது பகாதர் ஷா எப்படி அழுவது இந்த பஜிர் சகோதரர்களே இந்த சமூகத்துடைய பெரும் ஆயுதம் இது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அதிகாலையின் மீது சத்தியமாக வீணடித்து விடாதீர்கள் இந்த நேரத்தை இரண்டாவது சத்தியம் பத்து இரவுகள் மீது சத்தியமாக பத்து இரவுகள் இருக்கிறது அந்த பத்து இரவுகள் நேரம் பெருமதி என்றால் இரட்டிப்பு வத்திர் என்றால் ஒத்தைப்படை அரபாவுடைய நாள் சில உலமாக்கள் ஜுமாவுடைய நாள் விளக்கம் எழுதுகிறார்கள் நேரம் பெருமதி கடந்து செல்லும் இரவு நேற்று இரவு கடந்து சென்று விட்டதே பெருமதியான இரவு அல்லாஹ் இவ்வளவு சத்தியங்களை செய்துட்டு கேட்கிறான் புத்தி உள்ளவர்களுக்கு இந்த சத்தியங்களில் படிப்பினை இருக்கிறது புத்தி உள்ளவர்களுக்கு இந்த சத்தியம் பெருமதியானது ஒவ்வொரு வினாடியும் முஸ்லீம்களே நமக்கு பெருமதி ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் பெறும் அது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் இதிலே இவ்வளோ சத்தியங்களை செய்துவிட்டு அல்லாஹ் கேட்கிறான் அலம் நபியே ஆ கூட்டத்துக்கு என்ன நடந்ததென்று பார்க்கவில்லையா ஆ கூட்டம் என்றான் அல்லாஹ் இந்த சூறாவில் இந்த உலகத்தில் வாழ்ந்த மூன்று ஊர்களை பற்றி பேசுகிறார் மூன்று சமூகம் ஒரு சமூகம் நினைத்தது நம்முடைய தொழிலால் இந்த உலகத்தில் முன்னேறலாம் இன்னொரு சமூகம் யோசித்தது நம்முடைய படிப்பால் இந்த உலகத்தில் முன்னேறலாம் இன்னொரு சமூகம் யோசித்தது அரசியலால் முன்னேறலாம் இந்த மூன்று பேருக்கும் நடந்தது என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார் ஏன் இந்த மூன்றாலும் இந்த சமூகம் மேலோங்க முடியாது முடியாது கண்ணியமிக்க சகோதரர்களே பகாதர் ஷாவுக்கு என்ன நடந்தது உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ தலைவர்களுக்கு என்ன நடந்தது என்ன நடந்தது உலகத்திலே அல்லாஹ் கேட்கிறார் இதிலே ألم تر كيف فعل ربك بعاد கூட்டத்துக்கு நடந்தது என்று நபியை நீங்கள் பார்க்கவில்லையா ஏ ஆதென்பவர்கள் சாதாரணமானவர்களா சாதாரணமானவர்கள் அல்ல சகோதரர்களே இந்த உலகத்தின் சூப்பர் பவராக இருந்தவர்கள் ஈரமதாத்தில் இமாது இரம்வாசிகள் பெரும் பெரும் தூணுடையவர்கள் பெரும் பெரும் தூணுடையவர்கள் அந்த அளவு கட்டிடங்கள் உலகத்தில் யாரும் கட்டவில்லை இரமதாத்தில் இமாது التي لم يخلق مثلها في البلاد அவர்களை போல உள்ளவர்கள் உலகத்தில் எங்கும் படைக்கப்படவில்லை அல்லாஹ் வித்தியாசமாவே அவர்களை பற்றி சொல்கிறார் لم يخلق مثلها في البلاد அந்த பலசாலிகள் அந்த சக்தி மிக்கவர்கள் நபி நீங்க பார்க்கலையா என்ன நடந்தது என்ன நடந்தது இதான் முன்னேற்றம் அடுத்த கூட்டம் சமூக وثمود الذين جابوا الصخر بالواد அடுத்த கூட்டம் யார் தெரியுமா இன்ஜினியர்மார் எல்லாருமே ஊரே இன்ஜினியர் அப்படி என்றால் வாதில் குரா என்ற இடத்திலே கல்லுகளை கொடைந்து வாழ்ந்தவர்கள் எங்கட இன்ஜினியர்மார் இன்று அத்திவாரம் போட்டுத்தான் கட்டிடம் கட்டுவார்கள் சமூதுடைய இன்ஜினியர் இருக்கக்கூடிய மலையை கொடைந்து வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் தேவை எவ்வளவு பெரிய ஆற்றல் தேவை சகோதரர்களே وثمود الذين جابوا الصخر بالواد வாதில் குரா என்ற இடத்திலே கல்லுகளை கொடைந்து வாழ்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் சவுதியிலே முப்பது வருஷத்துக்கு முன்னால் கொகைகள் இருக்கவில்லை கொகை பாதைகள் இப்பொழுதுதான் அதனுடைய அறிவு வந்து ஐம்பது அறுபது கொகை பாதைகள் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் சமூது இப்பொழுது அல்ல இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மலைகளையும் கொகைகளையும் கொடைந்து வாழ்ந்த அறிவுள்ளவர்கள் என்ன நடந்தது இவர்களுக்கு وثمود الذين جابوا الصخر بالواد சகோதரர்களே மூன்றாவது ஒரு கூட்டம் وفرعون ذي الأوتاد فرعون அரசியலை நம்பி வாழ்ந்தவர் முளை குச்சிகளுடைய பிராவுன் பெரும் ஆட்சியுடைய பிராவுன் லேசான ஆட்சி அல்ல பிராவுனுடைய ஆட்சி ஆட்சி மமதை தலைக்கடித்தது அரசியல் மமதை தலைக்கு அடித்தது சொன்னார் அரசியல் மமதை தலைக்கு அடித்த பொழுது என்னை தவிர உங்களுக்கு வேறொரு கடவுளை நான் அறிய மாட்டேன் நான் கடவுளாகி விட்டேன் என்றார் சகோதரர்களே அரசியலாலோ படிப்பாலோ பணத்தாலோ முன்னேற்றம் இருக்கிறதா அல்லாஹ் இந்த மூன்று சமூகத்துடைய நிலைமையையும் இன்னொரு சூறாவிலே சொல்கிறான் அழகான முறையில் சொல்கிறான் وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم سبع ليال وثمانية أيام حصوما فترى القوم فيها صرعا كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطية فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابيا இந்த மூன்று பேரை பற்றி சொல்கிறார் இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் ஒன்றும் அல்ல உண்மையான செய்தி கிடைத்ததா உங்களுக்கு கியாமத்துடைய செய்தி கியாமத்தண்டா தெரியுமா நபியே என்ன நடந்தது ஆதுக்கு சமூதுக்கு திராவுனுக்கு என்ன குறையும் என்ன குறையும் சகோதரர்களே முழுவதும் இருந்தது ஒன்றே ஒன்று இருக்கவில்லை மார்க்கம் இருக்கவில்லை கியாமத்தை பொய்ப்பித்தார்கள் இஸ்லாத்தை பொய்ப்பித்தார்கள் كذب ثمود وعاد بالقارعة ஆதும் சமூதும் பொய்ப்பித்தார்கள் வாழ்க்கையிலும் இஸ்லாம் தூரமாகியது அல்லாஹ் என்ன செய்தார் அல்லாஹ் என்ன செய்தான் சகோதரர்களே فأما ثمود فأهلكوا بالطاغية அவ்வளோ பெரிய சமூது வாழ்ந்த ஊர் ஸ்ரீலங்கா மட்டும் அல்ல சகோதரர்களே எத்தனையோ கபீலாக்கள் அவர்கள் மலைகளை கொடைந்து வாழ்ந்த கபீலாக்கள் ஒரு சத்தத்தால் அல்லாஹ் அளித்தார் ஒரு சத்தம் பாகியா ஆதுக்கு நடந்தது وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية ஆதை எவ்வாறு அளித்தான் சர்சர் என்ற காற்றால் காத்தடித்தது இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் என்று விழுந்ததா இது மரம் அல்ல விழுந்ததெல்லாம் ஆதின் மனிதர்கள் சர்சரின் ஆத்தியா سخرها عليهم سبع ليال وثمانية أيام ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடராக காத்தடித்தது இன்றைக்கு அடிச்ச காத்து ஏழு நாளைக்கு அடிச்சா என்ன நடக்கும் என்ன நடந்திருக்கு அல்லாஹ் சொல்றான் அடிக்க வைத்தேன் நான் தொடராக அடிக்க வைத்தேன் எல்லோருமே எவ்வாறு இருந்தார்கள் தெரியுமா எங்கட பாசையில சொல்றா ஈச்ச மரத்தை புழுங்கி போட்டா தென்னை மரங்களை புடுங்கி புடுங்கி போட்டால் எவ்வாறு கீழே கிடக்குமோ அவ்வாறு கிடந்தார்கள் சகோதரர்களே ஆதும் அழிந்தது சமூதும் அழிந்தது அல்லா தண்ணீரே மூழ்கடித்தான் தண்ணீரே மூழ்கடித்தான் அல்லா கனிமிக்க சகோதரர்களே சமூக முன்னேற்றத்துக்கு பணமோ அரசியலோ படிப்போ அல்ல இந்த சமூகத்துடைய முன்னேற்றம் இந்த சமூகத்துடைய முன்னேற்றம் சகோதரர்களே மார்க்கத்தில் இருக்கிறது மார்க்கவாதிகள் உருவாக வேண்டும் இஸ்லாமியர்கள் உறுதியான இஸ்லாமியர்களாக மாற வேண்டும் நமது முற்காலம் சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய காலத்தில் எவ்வாறு முஸ்லீம்கள் வாழ்ந்தார்களோ அதே மாதிரி முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் மாறுவார்களாக இருந்தால் இந்த சமூகம் முன்னேறி விட்டது சகோதரர்களே நமது நாடு முன்னேறி விட்டது நமது பெண்கள் முன்னேறி விட்டார்கள் நமது பிள்ளைகள் முன்னேறி விட்டார்கள் மாறி விளங்கி விடாதீர்கள் இது குரானுடைய உபதேசம் குரானுடைய உபதேசம் இது ஒவ்வொருத்தரும் யோசிக்கலாம் சமூகத்தை எப்படி முன்னேற்றுவது ஒவ்வொரு பள்ளியும் யோசிக்கிறது ஒவ்வொரு ஊரும் யோசிக்கிறது சூரத்துள் பஜிரை பெரட்டுங்கள் விடை கிடைக்கும் உங்களுடைய சிந்தனைகளை பயன்படுத்தி நமது சமூகத்துடைய முன்னேற்றம் அரசியலில் தான் என்று இறங்கி விடாதீர்கள் இடைநடுவில் வெட்டப்படுவீர்கள் நமது சமூகத்தின் முன்னேற்றம் பணத்தில் தான் என்று இறங்கி விடாதீர்கள் அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றம் இது கண்ணியமிக்க சகோதரர்களே நமது சமூகத்துடைய முன்னேற்றத்தை அல்லாஹ் அல்லாஹோடு தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பிள்ளைகளும் அல்லாஹோடு தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும் அல்லாஹோடு தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும் முக்கால முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் முன்னேறியது எதனால் என்று தேடி பாருங்கள் தேடி பாருங்கள் ஒரு விடை உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து முஸ்லீம்களும் முன்னேறியது இஸ்லாத்தால்வா இஸ்லாத்தால்வா சில வரலாற்று குறிப்புகள் எழுதுகிறார்கள் அபூபக் ரவி அல்லாஹுடைய காலத்திலே முஸ்லீம்கள் இந்தியாவோடு வியாபாரம் பண்ணி இருக்கிறார்கள் இந்தியாவோடு வியாபாரம் பண்ணி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் இரண்டாயிரம் குதிரைகள் விற்கப்படும் முஸ்லீம்களுடைய காலம் அது மார்க்கம் உயர்ந்திருந்தது அல்லாஹ் அனைத்திலும் பறக்க செய்தார் கடையை முன்னேற்ற வேண்டுமா வியாபாரத்தை முன்னேற்ற வேண்டுமா சகோதரிகளே மார்க்கத்தில் முன்னேறுங்கள் வியாபாரம் முன்னேறும் குடும்பத்தில் முன்னேற வேண்டுமா உங்களுடைய குடும்பம் தான் இந்த நாட்டில் உயர்ந்த குடும்பமாக மாற வேண்டுமா குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேர்களையும் குர்ஆனை சுமந்தவர்களாக மாற்றுங்கள் மாற்றுங்கள் குரானை கொடுங்கள் உங்களுடைய குடும்பம் முன்னேறும் உங்களுடைய ஊர் முன்னேறும் நம் சமூகம் முன்னேறும் சகோதரர்களே அல்லாஹ் இந்த மூன்றையும் சொல்லிவிட்டு وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد இவங்க செஞ்சது என்ன தெரியுமா பூமியில் குழப்பம் செய்தார்கள் அத்துமீறினார்கள் குழப்பத்தை கூட்டினார்கள் குழப்பம் செய்ய செய்ய அல்லாஹுடைய அழிவு வரும் சகோதரர்களே அல்லாஹுடைய தண்டனை வரும் فأكثروا فيها الفساد فصب عليهم ربك صوت عذاب அல்லாஹ் தண்டனையை இறக்கினான் தண்டனை இறக்கினான் அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நினைச்சிடாதீங்க அல்லாஹ் தூங்கிட்டானா அல்லாவுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது ஒவ்வொரு சமூகத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் முஸ்லீம்களே நாம் தான் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி எத்தி வைக்க வேண்டும் இந்த சூரத்துல் பஜ்ருடைய கடைசியில் அல்லாஹ் நமக்கு ஒரு செய்தி சொல்லி தருகிறார் என்ன செய்தி தெரியுமா முழு உலகத்துக்கும் நாம் சொல்ல வேண்டும் அந்த செய்தியை இந்த உலகம் அழிய போகுது என்ற செய்தியை உலகத்தில் உள்ள காபிர்கள் நம்பியிருக்கிறார்கள் உலகம் இன்னும் நீடிக்கும் என்று அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லித் தருகிறான் கடைசியில் இதா துக்கத்தில் وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد சகோதரர்களே முஸ்லீம்களே காப்பீர்கள் குரானை பார்ப்பது மிக குறைவு முடிவு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் குரானை ஓதுகிறோம் கருத்து தெரியாது நம்முடைய தவறு சிலருக்கு கருத்து தெரியலாம் அல்லாஹ் என்ன சொல்கிறார் முஸ்லீம்கள் எதிர்பார்த்து வாழுங்கள் டிசம்பரில் அடுத்த சுனாமி வரும் என்று இந்தியாவில் ஒருவர் சொன்னதோடு உலகமே பயந்திருக்கிறதா இல்லையா உலகம் பயந்திருக்கிறது இப்பொழுது யாரோ ஒரு விஞ்ஞானி சொல்லிவிட்டான் டிசம்பரிலே அடுத்த சுனாமி எதிர்பாருங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டான் சுனாமி மாத்திரம் அல்ல சூரா பஜ்ரை பிரட்டி பாருங்கள் சகோதரர்களே கல்லா இதா துக்கத்தில் தக்கா சொல்லை பாருங்கள் துக்க தக்கன் தக்கா கடினமான சொல் இது துக்கத்தில் அருது தக்கன் தக்கா இந்த பூமி அப்படியே உசுப்பப்படும் அல்லா சொல்கிறார் பூமியை உசுத்தினா என்ன மீய போகுது கொழும்பு இருக்குமா சம்மாங்கோட் பள்ளி இருக்குமா எது இருக்க போகிறது துக்கத்தில் அருது தக்கன் தக்கா வசனத்தை பாருங்கள் சகோதரிகளே பயங்கரமான வசனம் துக்க தக்கன் தக்கா மூன்று தடவை சொல்கிறார் இந்த பூமியை வேகமாக உசுப்புவேன் உசுப்பி உசுப்பி உசுப்பி இந்த நிகழ்வு முஸ்லீம்களுக்குத்தான் தெரியும் சகோதரர்களே நமது சகோதரர்களுக்கு எத்தி வையுங்கள் இது இது ஒரு நாள் இருக்கிறது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லி தந்தது எதிர்பார்த்திருங்கள் சகோதரர்களே சொல்லல்லாஹோ அலேஹியோ செல்லம் தாஜ்யத்துடைய நேரத்தில் எழும்பி மனைவிமார் எல்லோரையும் எழுப்பாட்டும் பொழுது சொல்லுவார்களாம் சூர் ஊதப்பட போகிறது எழும்புங்கள் எழும்புங்கள் சூர் ஊதப்பட போகிற எலும்புங்கள் ரசூலுல்லா பொய்யா சொன்னார்கள் மனைவிமார்களுக்கு சொல்ல சொல்லுவார்களாம் ராஜிபா வந்து விட்டது அதை அடுத்து ராதிபா வரப்போகிறது எலும்புங்கள் எல்லா மனைவிமார்களும் எழும்பி விடுவார்கள் அல்லா நமக்கு எந்த நேரம் என்று சொல்லவில்லை சகோதரர்களே நம் சிலர் யோசிக்கிறோம் கியாமத் எங்க வரப்போகுது உலகம் எப்பொழுது அழிய போகிறது அல்லாஹ் சொன்னால் நம்புங்கள் சகோதரிகளே அல்லாஹ் சொல்லிவிட்டான் இந்த பூமி வேகமாக உசுப்பப்படும் உசுப்பினால் எல்லோருமே மவுத் எல்லாருமே மவுத் எதுமிய போது சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மாலையாகும் பொழுது தயாராகி விட வேண்டும் ஒவ்வொரு நாளும் தயார் நிலைக்கு வர வேண்டும் நான் தயார் யகூதிகள் தஜ்ஜாலை எதிர்பார்த்திருக்கிறார்களா இல்லையா தஜ்ஜாலை எதிர்பார்த்து பலஸ்தீனிலே என்ற மரத்தை நாட்டியிருக்கிறார்களா இல்லையா தஜ்ஜால் வர வேண்டும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆனால் நாம் ஏன் எதிர்பார்க்க கூடாது சகோதரர்களே கியாமத்தை அல்லாஹ் சொல்லி தந்தது இது முழு உலகமும் அழிக்கப்படும் நாள் சகோதரர்களே துக்கத்தில் இது முதல் நிகழ்வு இரண்டாவது நிகழ்வு என்ன இரண்டாவது நிகழ்வு அல்லாஹுடைய கட்டளை வரும் முழு பேரும் மவுத்து நாங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாம் மவுத் அல்லாஹுடைய கட்டளை வரும் இரண்டாவது மூன்றாவது நடக்கும் சப் உடனே மலக்குகள் எல்லாம் சப் சப்பாக நின்று விடுவார்கள் நாம் தொழுகைக்கு சப்பாக நிற்பதை போல் சப் சப்பாக நின்று விடுவார்கள் கொஞ்சம் கற்பனை கெடுங்கள் இதை கொஞ்சம் கற்பனை கெடுங்கள் தோற்றத்துக்கு எடுங்கள் எவ்வாறு இருக்கும் அந்த நாள் இது உண்மையான ஷோ இது இது பொய் அல்ல ஏமாற்றம் அல்ல சகோதரர்களே இது உண்மை والملك صفا صفا يوم يقوم الروح والملائكة அல்லாஹ் சொல்றான் ஜிப்ரீல் அலைசலாம் கூட சப்பிலே நிற்பார் எல்லா மலக்களும் சப்பிலே நிற்பார்கள் நாங்க நாங்கெல்லாம் முட்டுக்கால் நாங்கெல்லாம் கைதிகள் விசாரணை இருக்கிறது விசாரணை இருக்கிறது சகோதரர்களே ஜாசியா நாங்கெல்லாம் நிர்வாணம் எங்களுக்கு உடுப்பில்ல நிர்வாணம் நாங்கெல்லாம் முட்டுக்காலில் தனியொரு சூறாவை குருவான் இருக்கிறது முட்டுக்கால் சூறா சூரத்துள் ஜாதியா மலக்குகள் சப்பிலே யாருக்கும் பேச முடியாது பல்ல பல கோடி மலக்குகளும் மனிதர்களும் இருப்பார்கள் ஒரு சத்தம் வராது அதுதான் அந்த நாள் சகோதரர்களே நாம் எதிர்பார்க்கும் நாள் அந்த நாளை தான் அந்த நாளின் வெற்றி தான் வெற்றி அந்த நாளின் தோல்விதான் தோல்வி சகோதரர்களே அந்த நாளின் வெற்றி தான் வெற்றி அந்த நாளின் தோல்வி தோல்விதான் நியமிக்க சகோதரர்களே நாம் அதற்குத்தான் இந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய கட்டளை வரும் மலக்குகள் எல்லாம் சப்சப்பாக ஆகிவிடுவார்கள் இந்த நேரம்தான் அடுத்த நிகழ்வு அந்த நேரம்தான் நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும் போடுவதற்கல்ல காட்டுவதற்கு சகோதரர்களே நரகத்தில் போடுவதற்கு நேரம் இருக்கிறது காட்டுவதற்கு وجيء يومئذ بجهنم நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் நரகத்துக்கு எழுபதினாயிரம் கடிவாளங்கள் இருக்கும் ஒவ்வொரு கடிவாளத்தையும் எழுபதினாயிரம் மலக்குகள் பிடித்திருப்பார்கள் அதை விட்டால் முழு மஷரில் உள்ளவர்களையும் எரித்துவிடும் மலக்குகள் பிடித்து இழுத்து வருவார்கள் وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان அல்லாஹ் சொல்கிறான் அந்த நேரம் தானாம் மனிதனுக்கு ஞானம் பிறக்கும் என்ன ஞானம் அமல் செய்யலையே முஸ்லிமாக வாழலையே يتذكر அதை சொல்லிவிட்டு கேட்கிறான் அந்த இடத்தில் ஞானம் பிறந்து என்ன பலன் நரகத்தை கண்டதற்கு பிறகு ஞானம் பிறந்து என்ன பலன் என்ன பலன் சகோதரர்களே விக்ரா சொல்லுவானா மனிதன் يقول يا ليتني قدمت لحياتي இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது முற்படுத்தியிருக்கலாமே எந்த வாழ்க்கை மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு இதுக்கு ஏதாவது செய்திருக்கலாமே கண்ணியமிக்க சகோதரர்களே வாழும் பொழுது செய்வோம் சகோதரர்களே நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் நடக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் இந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும் அடுத்த வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும் قدمت لحياتي அல்லாஹ் சொல்கிறான் فيومئذ لا يعذب عذابه أحد இன்றைய நாள் நான் வேதனை செய்வதை போன்று வேற யாரும் வேதனை செய்ய மாட்டார் அல்லாஹுடைய இரக்கம் கோபமாக மாறிவிடும் அவன் அர்ஹமுர் ராஹிமீன் அவன் ரஹ்மான் ரஹீம் மூமீன்களோடு மாத்திரம்தான் பாவிகளோடு அல்ல பாவிகளோடு ஷதீதுல் இகாப், கடின வேதனை செய்யக்கூடியவன் அவன் அல்லாஹ் சொல்லுவான் فيومئذ لا يعذب عذابه أحد இன்றைய நாள் நான் வேதனை செய்வதை போன்று வேறு யாரும் வேதனை செய்ய மாட்டார்கள் ولا يوثق وثاقه أحد நான் கட்டுவதை போன்று வேறு யாரும் கட்டவும் மாட்டார்கள் குற்றம் அதிகமாக அதிகமாக சங்கிலிகள் கூடுமா இல்லையா கையிலிருந்த சங்கிலி காலுக்கும் செல்லும் சகோதரர்களே அங்கு கை ரெண்டும் கழுத்தில் வைத்து கட்டப்படும் குற்றவாளி என்பதை முழு உலகத்துக்கு அறிவிப்பதற்கு முகத்தை மூடிட்டு போறாங்களா இல்லையா வக்கத்திலே குற்றவாளிகள் முகத்தை மூடிட்டு கோர்ஸுக்கு போகிறார்களா இல்லையா எந்த எந்த முகத்தை மூடுவது அங்கு சகோதரர்களே என்று ஊடகங்களுக்கு வந்துவிடும் என்று பயந்து முகத்தை மூடுகிறார்கள் அங்கு எப்படி மூடுவது சகோதரர்களே சகோதரர்களே சீதேவியா வாழ்ந்துட்டோம் என்று வையுங்க உலகத்தில நல்லடியார்களாக ஹராம் செய்யாமல் பருந்துகளை விடாமல் ஒரு மனிதன் வாழ்ந்துட்டான் என்றா அவனுடைய சக்கராத்திலே அது தெரிய வரும் சக்கராத்திலே தெரிய வரும் நியமிக்க சகோதரர்களே அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று சக்கராத்திலே தெரிய வரும் உயிர் பிரியும் பொழுதே தெரிய வரும் அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்கிறான் சில உயிர்களை அல்லாஹ் வரவேற்கிறான் يا أيتها النفس المطمئنة சகோதரர்களே நல்லடியார்களுடைய உயிர்களை அல்லாஹ் வரவேற்பார் அப்துல்லாபின் அப்பாஸ் ரவி அல்லாஹுடைய ஜனாசா தாயிலே வைக்கப்பட்டிருந்தது தாய் பள்ளியிலே வைக்கப்பட்டிருந்தது சகோதரர்களே ஜனாசாவை குளிப்பாட்டி கபன் செய்து வைத்திருக்கிறார்கள் ஒரு வெள்ளை பறவை ஒன்று அப்துல்லா பின் அப்பாசுடைய ஜனாசாக்குள் புகுந்தது பறவையை தேடினார்கள் கிடைக்கவில்லை சற்று நேரத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது என்ற இந்த ஆயத்தோதும் சத்தம் கேட்கிறது அமைதியான ஆத்மாவே வா என்னிடம் சகோதரர்களே நாம் அனைவர்களும் சீதேவிகளாக மாற வேண்டும் நம்முடைய உயிரை அல்லாஹ் வரவேற்க வேண்டும் உலகத்தில் அப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் வரவேற்பான் நிச்சயம் கடைசி நேரம் தான் பெருமதியான நேரம் பெருமதியான நேரம் சகோதரர்களே அல்லாஹ் வரவேற்பான் உயிரை எவ்வாறு வரவேற்பான் அமைதியான ஆத்மாவே ارجعي إلى ربك راضية مرضية ரப்பிடம் வா பொருந்திக் கொண்ட நிலைமையில் வா உன்னோடு நான் கோபம் இல்லை சகோதரர்களே உஹதுடைய யுத்தத்திலே முதல் முதலாக உயிரை கொடுத்தவர் அப்துல்லா பின் ஹராம் ரதி அல்லாஹார் உயிரை கொடுத்ததற்கு பிறகு முதல் ஜனாசா வெளியே வந்தது மகன் ஜாபிர் அழுது கொண்டிருக்கிறார் நபி சொல்லு அலேஹி வசல்லம் கேட்டார்கள் ஜாபிர் ஏன் அழுகிறாய் சொன்னார்கள் வாப்பா மவுத்தாகிவிட்டார் கொஞ்சம் மேலே பார் உன்னுடைய வாப்பாவுடைய ஜனாசாவுக்கு மலக்குகள் நிழல் கொடுப்பதற்கு வந்திருக்கிறார்கள் சொன்னார்கள் ஜாபிரை பார்த்து ஜாபிர் உன்னுடைய வாப்பாவுடைய உயிர் தற்பொழுது அல்லாஹுடன் சென்றது அல்லாஹ் எல்லோரோடும் திரையோடு தான் பேசுவார் ஆனால் உன்னுடைய வாப்பாவோடு அல்லா திரையில்லாமல் பேசினான் அல்லாஹ் உனது வாப்பாவிடம் கேட்டான் சமன்னையா அபுதி எனது அடிமையே உனக்கு என்ன விருப்பமோ கேள் நான் தருகிறேன் உனது வாப்பா சொன்னார் யா அல்லா என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்பி திரும்ப போய் சனிதாகி விட்டு வருகிறேன் ஏனென்றால் சகோதரர்களே உலகத்தில் ஆகப்பெரிய அந்த ஷஹீதுக்குத்தான் அதனாலதான் நபி நபிசல்லாஹு அலைவ செல்லமுக்கு ஆசைகள் இருந்திருக்கும் நபியும் மனிதர் தான் நபியுடைய ஆசை என்ன தெரியுமா கட்டிடம் கட்டுவதா பில்டிங் வாங்குவதா சொத்து செல்வமா நபியுடைய ஆசை நான்கு ஆசை இருந்தது நபிக்கு நான்கும் என்ன தெரியுமா நபி அவர்கள் சொன்னார்கள் நான் வெட்டப்பட வேண்டும் திரும்ப எனக்கு உயிர் கொடுக்கப்பட வேண்டும் திரும்ப நான் வெட்டப்பட வேண்டும் திரும்ப எனக்கு உயிர் தரப்பட வேண்டும் திரும்ப நான் வெட்டப்பட வேண்டும் திரும்ப எனக்கு உயிர் கிடைக்க வேண்டும் நாலாவது தடவை சொன்னார்கள் தும்ம திரும்ப நான் வெட்டப்பட வேண்டும் திரும்ப எனக்கு உயிர் கிடைக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை ஏனென்றால் அவ்வளோ அந்தஸ்து சகோதரர்களே அது வெளிரங்கத்தில் கழுத்து வெட்டப்பட்டதாக நமக்கு தெரியும் இல்லை அவ்வளோ அந்தஸ்து அந்த உயர்வு அது ஷஹாதத் அல்லாஹ் சொன்னான் அப்துல்லா என்னுடைய சுண்ணத்தில் அது கிடையாது இங்கு வந்த யாரையும் நான் திருப்பி அனுப்பியது கிடையாது அப்துல்லா சொர்க்கத்திலே போய் இரியந்தல்லா உனது பாப்பாவுக்கு சொன்னான் என்ற ஜாபிரை பார்த்து சொன்னார்கள் நியமிக்க சகோதரர்களே அல்லா நிச்சயம் வர வைப்பார் உலகத்தில் தியாகம் செய்து கஷ்டப்பட்டு அல்லாவுக்காக வேண்டி வாழ்ந்தால் உயிர்களை வரவேற்கும் நேரம் வரவேற்பார் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் நேரடியாக வரவேற்பானாம் இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் மலக்குகள் வரவேற்பார்களாம் வானத்திலிருந்து நம்மை வாங்க எங்களிடம் அல்லா சொல்லுவோம் ரப்பிடம் வாங்க முஸ்ஆபின் உமைர் அனுபவிக்காமலே சென்று விட்டார் சகோதரர்களே முஸ்ஆபின் உமைர் அனுபவிக்காமலே சென்று விட்டார் ஹாரிசா துன்யாவை காணவில்லை ஹாரிசா ஹாரிசாவுடைய தாய் வந்து அழுதார்கள் யார் சூழல்லா என்னுடைய மகன் சின்ன பிள்ளை பதிரிலே மவுத்தாகி விட்டார் எனது மகன் சொருக்கத்தில் இருந்தால் நான் மௌனமாக இருப்பேன் இல்லாவிட்டால் நானும் அழுது அழுது மௌத்தாகி விடுவேன் நபி அவர்கள் சொன்னார்கள் ஹாரிசாவுடைய தாயே சொர்க்கத்தில் அல்ல உனது மகன் ஜன்னத்தில் பிரிதோசிலே இருக்கிறார் பிரிதோசிலே இருக்கிறார் இப்பொழுது முஸ்லிம்களே சந்தோஷப்படுங்கள் இந்த செய்திகளை பார்த்து நாம் வாழ்ந்தாலும் சுவர்க்கம் மௌத்தானாலும் சுவர்க்கம் நாம் வாழக்கூடியதை மாற்றி வாழுவோம் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்தால் ஒரு ஹதீசிலே தப்சீர் கதீரிலே பதிவு செய்யப்படுகிறது ஆக கடைசி சொர்க்கவாதி சொர்க்கத்தை சுத்தி பார்ப்பதற்கு மாத்திரம் ரெண்டாயிரம் வருடம் தேவை கொழும்ப சுத்திரத்துக்கு ரெண்டு நாள் போதும் ஸ்ரீலங்காவை சுத்திரத்துக்கு அஞ்சு நாள் போதும் முழு உலகத்தையும் சுத்துறதுக்கு மூணு மாசம் போதும் சொர்க்கத்தை சுத்தி பார்ப்பதற்கு அல் ரெண்டாயிரம் வருடம் தேவை இவ்வளோ அந்தஸ்து விருப்பம் என்றால் சகோதரர்களே வாழ்க்கையை மாற்றுவோம் நல்லடியார்களாக வாருவோம் சகோதரர்களே குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாக ஆக்குங்கள் இஸ்லாம் நம்மிடமிருந்து வெளிவர வேண்டும் அல்லாஹ் இதற்குத்தான் நன்மாராயம் சொல்கிறார் பொருந்திக்கொண்டு நிலைமையில் வா எனது அடியார்களுக்குள் நுழைந்து கொள் அல்லா சொல்லுவாரா உனக்கு முன்னால் வந்த எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைவு செல்லம் இருக்கிறார்கள் சஹாபாக்கள் இருக்கிறார்கள் போ அதற்குள் நுழைந்து கொள் அதனாலதான் பிலால் ரவி அல்லாஹுடைய சக்கராத் வந்த பொழுது அத்தனை மேல பூசிட்டு பாட்டு படுத்தார்களா மனைவி கேட்டார்களாம் இந்த நேரம் பாட்டு படிக்கும் நேரமா கணவரே சொன்னாராம் பிலால் நாளே நாளை போல் சந்தோஷமான நாள் வாழ்க்கை எனக்கு இல்லை ஏன் முஹம்மதன் நாளே நாளுதான் நண்பர்களை சந்திக்கும் நாள் முகம்மது அலைவு செல்லமை சந்திக்கும் நாள் முஸ்லிமுக்கு மவுத் கவலை இல்லை சகோதரர்களே முஸ்லிமுக்கு மவுத் கவலை இல்லை ஏன் செல்லல்லாக வளைவு செல்லுமை சந்திப்பது கவலையா சஹாபாக்களை சந்திப்பது கவலையா எவ்வளவு சந்தோஷம் சகோதரர்களே ஆகவே வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் பொறுமதியான அல்லாஹ் சொல்லுவார் எனது அடியாறுகளுக்கு நுழைந்து கொள்ளும் என்னுடைய சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொள் சகோதரர்களே இந்த வரவேற்பை அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளையும் மணித்தியாலத்தை வினாடியையும் மார்க்கத்தின் பால் திருப்புங்கள் சகோதரர்களே மார்க்கவாதியான குடும்பத்தையும் மார்க்கமுள்ள சமூகத்தையும் மார்க்கமுள்ள தனிநபரையும் உருவாக்கினால் இன்ஷா அல்லாஹ் இவ்வளோ பெரிய உயர்வை அடையலாம் எல்லாம் வல்ல அல்லா ஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக இந்த சமூகத்துக்கு மார்க்கத்துடைய விளக்கங்களை கொடுப்பாயாக உன்னுடைய உபதேசங்களை ஏற்று நடக்க தோப்பிக் செய்வாயாக உன்னுடைய கட்டளைகளை உலகத்தில் எடுத்து நடத்தாக்க தோப்பிக் செய்வாயா வாழும் காலமெல்லாம் ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயா வாழும் காலமெல்லாம் பறவுகளை சரிவன் நிறைவேற்ற தோப்பிக் செய்வாயா இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு தெளிவுபடுத்துவாயாக யாழ்லா இந்த சமூகத்துடைய வாழ்க்கையும் வழிமுறையை மாற்றி அமைப்பாயாக உன்னை சந்திக்கும் வரை சீதேவிகளாக பூமியில் வாழ தௌபிக் செய்வாயாக அதாபுகளை விட்டும் நோய்களை விட்டும் கஷ்டங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக முடிவை சீராக்குவாயாக கடைசி நேரத்தில் இலா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு உயிர் பிரிய தௌபிக் செய்வாயாக